ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று அனஸ் ரதியுல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் படுக்கைக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஆமனா வஸகானா وكفانا وآوانا فكم ممن لا كافي له ولا مؤوي என்று கூறுவார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு ஒன்று ஐந்து துவாவின் பொருள் எங்களுக்கு உணவு தந்து எங்களுக்கு பானம் தந்து எங்களுக்கு போதுமானவனாக இருந்து எங்களை ஒதுங்கிடவும் இடம் அளித்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் எத்தனையோ பேர் தங்களுக்கு போதுமானவையோ தங்குமிடமோ இல்லாது உள்ளனர்